திருச்சிற்றம்பலம் இளம்பெருமான் அடிகள் அருளி செய்த சிவபெருமான் திருமும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் முதல்வன் பகுத்த மதலை மாடத்து இடவரை போன்றிய கடவுட்பாண்டீர் பள்ளி செம்புயலுள் வீழு புத்தேள் நீ நிவந்த முத்தமாச்சுடர் பேனோ சிறுநடு கூறானின் அடிய நிழல் அழியவோ வைத்த முடிமீசை இளங்குவளை தனி போது பிரித்தலங்கு கதிரொலியல் நீ அணிந்ததென் மாறு தடுத்த மணி கங்கை திங்களில் கீறு தடுப்ப கிடக்குமே நீரடுத்த செந்தாழ்வரையின் திறன் போல் திருமேனியேதாய் நின் சென்னியிடை இடைத்தேரில் யாமொன்றுணர்த்துவது உண்டிமையோர் சிமையர் தடை தரு மூரி மந்தார வீராய் நதி வெண்ணிலவின் தொடை தரு துண்டம் கிடக்கினோ தொண்டர் ஒதுக்கிகிட்ட புடை தரு புல்லேருக்கு செல்லுமானேன் புரிசடைக்கே ಚಡಗೆ ನೀರಗತ್ತದೊಂಬೆನೆರುಪ್ಪು ಕಲಿಕುಮೆ ಮಿಡರೆ மிடரே நஞ்சகத்துவன்றி அமிர்து பிலிற்றும்மே வடிவே முரளியெறிகவை இத்தளிர்தயங்கும்மே அடியே மடங்கல் மதம் சீரி மலர் பழிக்கும்மே அகுதொன்று இணைய என்றருகிலம் யாமே முனை தவத்து அலை மூன்று வகுத்த தனித்தாட்கொலையூன்று குடுமி நெடுவேலோய வேலை மூகடோ விசும்பகடோ கை கலந்த காலை நீரெங்கே கரந்தனையால் மாலை பிறை கீரா கண்ணுதலா பெண்பகம் ஐயோ இறை கூறாய் எங்கிது இது நீர் பொழிமின் இடை தந்துமை இமையொத்தரசி புது நீர் மணத்தும் புலியதளே உடை பொங்கு கங்கை முது நீர் கொழித்த இளமணல் முன்றின் மென் தோட்ட திங்கள் செது நீர் ததும்ப திவளம் செய் செஞ்சடை தீவண்டரே வண்ணோ மஞ்சுதல்லை பவளமால்வரை மஞ்சுமே வேலகே பகல் சேகு கோமே என்னை பழமுடை சிறுகல தீடு பலி பெய்வோள் நெஞ்சகம் பிணிக்கோ வஞ்சமோ உடைத்தே அகோதொன்று முள்ளையேற்று குருளையின் தூயிலெடுப்ப நடுங்குதலை சிறு நில விதிர்க்கும் கொடும் பிறை தேமுரு மூதிர்ச்சடை இறைவ மாமுரு கொள்கை மாயமோ உடைத்தேன் புடைதலையின் கோவை ஒரு வடமோ கொங்கை புடை மலிந்த வெள்ளரு கம்போதோ சடை முடி மேல் முன்ன நாள் பூத்த முகிழ் நிலவோ மொக்கணா இன்ன நாள் கண்டதிவள் இவளை பனிமால் இமயத்து அணங்கு கற்றை சடை மேல் அவளப்பு தேளீர் உலகிற்கரசி அது கொண்டென்னை எவளுக்கு நீ நல்லதியாரை முன் ஏதேற்றேற்று தவள பூடி செக்கர் மேனி முக்கண்ணுடை சங்கரனே கரதலம் நுழைத்த மரகத கபாடத்து அயில் வழங்கு குடுமிக்க இலை நாடனின் அணங்கு துயிலெடுப்பீர் பிணங்கு நிலா பிணையல் யாமே தாமா மூவாயகமும் முரணும் ஓவாது பயிற்றும் உலகமாலுளதே உளருளிய கங்கை ஒளி திரைகள் மோத வளருளி தேந்த உள்வளைந்த தொக்கும் கிளருளிய பேதை கருங்கள் பினாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து கொழுந்திரள் தென்னிலவஞ்சினின் கூறிருள்வார் பளிங்கேன் செழுந்திரர் குன்றகம் சென்றடைந்தாலொக்கும் தெவ்வர் நெஞ்ச தழுந்திரள் கண்டத்தவள பொடி செக்கர்மேனி நின்றோர் எழுந்திரச்சோதி பிழம்புமென்னுள்ளத்திடங்கொண்டவே கொண்டற்காரேயிற்று செம்மறு பிராலின் புண்பட சேமயத்தே புலவு நாறு கூடுமீ வரையோன் மருகே புனலாள் குழுன இளையோன் தாதை முதுகாட்டு பொருணனின் நீராடு பொல்லங்கள் பரவவேராங்கு கவர்குமோ வீடு தரு நெறியே நெறிபிறவு கொன்றை நெடும்படற் கீழ்கங்கை எரிதிரைகள் ஈர்ந்தெற்ற ஏரி பொறிபிதிர ஈற்றரா கண்படுக்கும் இண்டை சடை செங்கடேற்றரால் தீரும் இடர் இடர் தரு தீவினை கெழ்கினை வார்க்கு நின் ஈரடியின் புடை தரு தாமரை போது கொல்லாம் ஷரண் போழருவேம் படர்தரு கொம்பை பவளவண்ணா பருமாதை மோயங்கு அடைதரு செஞ்சூடர் கற்றையொக்கோ சடையம் தணனே அந்தணாளர் செந்தொடை ஒழுக்கமும் மடலோர் பயிற்றும் நின்சுடர் மொழியாண்மையும் அவுணர் நன்னாட்டிறைவனாகி குறுநெடுந்தானை பரப்பி தருகள் மால்விடை அடரத்தாள் நிமிந்துக்க காய்ச்சின அரவு நான் பற்றி நீயோர் நெடுவரை நெளிய வாங்கி சுடுகணை எரி நிமிர்த்து துறந்த ஞான்று ஞான்ற புனமாலை தோழலைப்ப நான் மதியம் ஈன்ற நிலவோடும் இவ்வருவான் மூன்றியங்கு மூதூர்வியன் மாடம் முன்னொரு கால் துன்னருந்தீர் மீதூர கண் சிவந்த வேந்து வேந்தொக்கமா கடற் சூரன் முன்னாள் பட வென்றி கொண்ட தேந்தற்கு தாதையுவையம்மளந்த தெய்வத்திகிரியேந்தற்கு மைத்துன தோழனின் தேன்மொழி வள்ளி என்னும் கூந்தற்குடிச்சிதன் மாமன் வெமால் விடை கொற்றபனே கொற்ற தூப்பில் ஒன்றை ஈன்ற துணங்கையம் செல்வ தணங்கு தரு முது காட்டு பிமுதிராயத்து பிணவின் குழுனின் நேர்கழல் கவையே இலங்கி தழ்தாமம் தரு பூனல் தலைப்படுனரவலமா கடல் அழுந்தலோ இலரே இலர் கோலாம் என்றிளங்கியர் ஏசப்பலி கென்றுலகிலாம் சென்றுழல்வரேனும் மலர்குலாம் திங்கட்குறுந்தெறியல் தேவர் காட்செய்வதே எங்கட்குறுந்தெறியின் ஈண்டு ஈண்டு முற்ற தோற்றே மால் வீடை ஏரியை அம்மோனை நாள் வேண்டி மூற்ற தீரிந்தெங்கோ பெறாது வேறும் கை வந்தார் பூண்ட ஒற்றை செங்கண் நாரமோ கற்றை சடை புனலோ நீண்ட ஒற்றை பிறை கீழும் எப்போதும் என் நெஞ்சத்தவே நெஞ்சேர் கொண்ட பஞ்சமோ புடைத்தே மடவோர் விரும்பும் நின் விளையாட்டியல்போ மருள் புரி கொள்கை நின் மையோ யாதாகியதோ எந்தை நீதி என்றுடை தலை நெடுவிலா வெறியல் சூடிய பொருளே பொருளாக யானிறந்தால் புல்லெருக்கின் போதோ அருளான் மற்றல்லாதார் வேண்டின் தெருளாத பான்மரமான்மரிகை பைங்கட்பகூரியா தான் மரான் பைங்கொன்றை தார் தாரிளங்கொன்றை நல்லேறு கடாவே தலைமை மிக்க ஏரிளமென் முலை புன்முளையாட்டி கெற்றே இவனோர் பேரிளங்கொங்கை பிணாவொடுங்கோடு பிறை கொழுந்தேன் ஓரிளம் துண்ட சுமந்தையம் வேண்டி உழி தருமே உழித்தரல் மடிந்து கழுது கண்படுக்கோ இடருரோ மோது காட்டு சீரியல் பேரும புகர்முக துளை கை உறவோன் தாதை நெடியோன் பாகனின் சுடர் மொழியாண்மை பயிற்று நாவலர் கிடர்த்தரு தீவினை கெடுத்தலோ எளிதே எளியமென்றெழ்கிகளாது நாளும் அழியமாட் செய்தாலும் ஐயோ தெளிவறியவள் கையிலை நீள் பொறுப்பவான் தோய்மதி சடையாய் கொள்கையிலை எம்மார் கூரை குறையாபலியவை இவை கொள்கையன் கோல்வளையோங்கலையோ திரையா கொண்டாய் இனி செய்வதன் தெய்வகங்கை புனலின் பொறை பாய்வோரோ கடல் நஞ்சுண்ட கண்ட பொடியணிந்த இறைவாயிடு பிண காடசம்மேனியோ வேதியனே வேதியர் பெருமவிண்ணோர் தலைவ ஆதினான் முகத்தொண்டவானா செக்கர் நான் மறை புத்தேள் நாடகாய் சினை மழவிடை பாகனின் மூவிலை நெடுவேல் பாடுதும் நாவலம் பெருமை நல்குபோய் எனவே புலகலாம் என்றிளைஞரேஷ நனவே பலி திரிதி நாளும் சினவேங்கை கார்கையிலை நாட களிற்றீரூரியல்லார் போர்க்கையிலை பேசல் நீ பொய் பொய் நேர் உரை செய்தேர் பொய்யோம்பலியன போன பின்னை எள்ளீழ் கடைக்கென்று வந்தறியீரினி செய்வதென்னே செந்நீர் வளர்ச்சடை திங்கட்பிளவோடு கங்கை வைத்த முன்னீர் பவள திரட்சக்கருக்கும் முதலவனே முன்னீர் பவள திரட்சக்கருக்கும் முதலவனே திருச்சிற்றம்பலம்